திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் அண்ணாமலை நாடு நடுநாடு திருச்சிற்றம்பலம் உண்ணாமுல்லை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்பினை வழுவா வண்ணம் வண்ணமருமே தேமாங்கனி கடுவன் கொள விடுகொம்போடு தீண்டி தூமாமழை துருகன் மீசை சிறுநுண்துள்ளி சிதற ஆமாம் பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்கழல் புனை சேபடி நினைப்பார் வினையிலரே பிலிம்மையில் பெடையோடுரை பொழில் சூழ்கழை மூத்தம் சூலிம்பணி தரைமேல் நீரை சொறிவியும் சொரிவியும் ஆலிம் மழை தவழும் பொழில் அண்ணாமல்லை அண்ணல் காலன் வலி தொலை சேவடி தொழுவாரன்ன புகழே உதிரும் மகீரிடுவெண்டல்லை கலனா உலகெல்லாம் எதிரும் பள்ளியுணலாகவும் முதிரும் சடை இளவெண் பிறை முடிமேல் கொள்ள அடிமேல் அதிரோ கற்றல் அடிகட்கிடோ அண்ணாமலையதுவே மரபஞ்சிலை தரளம் மிகு மணியுந்து வெள்ளருவி அரபம் செய்ய முரபம் படு அண்ணாமலை அண்ணல் உறவஞ்சடையுலவும் புனல் உடலாபத்தும் போரார் குரவங்கம்மல் நறுமெண் குழல் உமைப்புல் கூதல் குணமே பெருகும் புன்னல் அண்ணாமலை பிறைசேர் கடல் நஞ்சை பருகும் பருகுந்தனை துணிபார் பொடி அணிபாரது பருகே கருகும் இடருடையார் கம்மல் சடையார் கழல் பரவி உருகும் மன உடையார் தம்ப குருநோயடையவே கரிகாலன குடற்கொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நகுபெண்டலை உதையுண்டவையோருள எரியாடிய இறைவர் கிடோ இனவண்டிசை மூரல அரியாடிய கண்ணாளுடும் அண்ணாமலையதுவே ஒளிரூபுலி புலி யதளாடையன் உமையஞ்சுதல் பொருட்டால் பிளிரூ கூறல் மதவாரண வதனம் பிடித்தூரித்து வெளிரூபட விளையாடிய விகிதன் அலரூபட அடர்த்தானிடம் அண்ணாமல்லையதுவே விளபார் கன்னி படரூரிய கடல் வண்ணனும் வேத கிளர்த்தாமரை மலர்மேலூரை கேடில் புகழோனும் அளவாவணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முருவல்லுமை தலைவன் அடி சரணே வேர்வந்துர மாசூர்தர வெயில் நின்றுழல் பகரும் மார்பம் புதை மலிசீபர மறையா வருவாரும் ஆரம்பர்தம் உரை கொள்ளன்மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வெண்பழு படையான் நல்ல கழல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோ நொழி விலகும் வீரேச்சாரல் அம்புந்திமோ வெயிலை தபன் அண்ணாமலை அதனை கொம்புந்துப குயிலாலுப குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே சுவாமி அருணாச்சலேஸ்வர அம்பாள் அபீத குஜாம்பாள் திருச்சிற்றம்பலம்